திருச்சிற்றம்பலம் திருப்பூந்துருத்தி நம்பிகாடன் நம்பி இயற்றிய திருவிசைப்பா ஸ்தலம் திருவாரூர் திருச்சிற்றம்பலம் முத்துவகிரமணி மாணிக்க மாலை கண்மேல் தொத்துமிளேர்வன போல் தூண்டு விளக்கேய்ப எத்திசையோவானவர்கள் ஏத்தும் எழில் தில்லை அத்தனுக்கும் அம்பலமே ஆடரங்கமாயிற்றே அத்தனுக்கும் அம்பலமே ஆடரங்கமாயிற்றே கடியார் கண்டம் புல்லர் கண்ணப்பரென்றொன் அடியாரமருலகம் ஆளனியாளதே முடியாமுத்தி வேள்வி மூவாயிரவருடும் வாழ்க்கை கொண்டு நீ குலாவி கூத்தாடினையே அல்லியம் பூம்பழனது கரசே செல்ல நேரி வகுத்த சேவகனே தெந்தில்லை குல்லை விட ஏறி கூத்தாடரங்க செல்வம் நிறைந்த சீற்றம்பலமே சேர்த்தனையே எம்பந்த வல்வினை நோய் தீர்த்திட்டு ஏமையாளும் சம்பந்தன் காழியர்கோன் தன்னையுமாட்கொண்டருளி அம்புந்து கண்ணாலும் தானும் மணி தில்லை செம்பொன் செயம்பலமே சேர்ந்திருக்கையாயிற்றே களையாவுடலோடு சேரமானாரூரன் விளையாமதமாரா வெள்ளானை மேல் கொள்ள முளையாமதீசூடி மூவாயிரவரோடும் அழையாவிளையாடும் அம்பலனின் நாடரங்கே அகலோகமெல்லாம் அடியவர்கள் தர் சூழ புகலோகம் உண்டென்று புகுமிடம் நீ தேடாதே புவலோக நெறி படைத்த புண்ணியங்கள் அந்நிய சீர் சிவலோகம் ஆவதூபும் தில்லை பலமே கழகமணி மாடம் சூழிகை சூழ்மாளிகை மேல் அழகமதி ஆகிழையார் போற்றி செய்ப ஒளி கொண்ட மாமணிகள் ஓங்கிருளை அங்ககற்று தெளிகொண்ட தில்லை சிற்றம்பலமே சேர்ந்தனையே பாடகமும் நூபுரமும் பல் சிலம்பும் பேர்ந்தோலேப்ப சூடக கை நல்லார் தொழுதேத்த தொல்லுலகில் நாடகத்தின் கூத்தை நவிற்றும் அவர் நாடோரு ஆடகத்தால் மேய்ந்தமைந்த அம்பலம் நின்னாடரங்கே உருவத்து எரியுருவாய் ஊழிதோரெத்தனையும் பரவி கிடந்தயனும் மாலும் பணிந்தேத்த இரவிக்கு நேராகி ஏந்திலங்கு மாளிகை சூழ் தரவிக்கும் அம்பலமே ஆடரங்கம் ஆயிற்று சேடர் ஊரை தில்லை சிற்றம்பலத்தான் தன் ஆடல் அதிசயத்தை ஆங்கறிந்து பூந்தூருத்தி காடன் தமிழ் மாலை பத்தும் கருத்தறிந்து பாடும் இவை வல்லார் பற்று நிலை பற்றுவரே சிற்சபை சுவாமி ஆனந்த நடராஜமூர்த்தி அம்பிகை சிவகாம சுந்தரி மூலஸ்தானம் ஸ்ரீமூலநாதர் அம்பிகை உமா பார்வதி திருச்சிற்றம்பலம்